ஆலமினுடைய மாபெரும் நியாமத்தாக மிக பெரும் அருட்கொடையாக நம்முடைய பாவங்களிலிருந்து விலகுவதற்கும் நம்முடைய அமல்களிலே கவனம் செலுத்துவதற்கும் நம்முடைய விவாதத்துகளின் மூலமாக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணியாக அல்லா ரபுல் ஆலமி நமக்கு வழங்கிய இந்த அருள்மறை இறங்கிய இந்த புனித ரமதான் மாதம் நம்மை விட்டு பிரிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கும் நிலையில் இந்த ரமதானன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன பெற்ற படிப்பினை என்ன ரமதான் மாதத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய பயன் என்ன ஆனால் நாம் பெற்ற பயன் என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம் அருமை சகோதரர்களே புனிதமிக்க ரமதானிலே நாம் அதிகம் அதிகமாக வழமையாக தொழக்கூடிய தொழுகைகளை விட அதிகமாக தொழுதோம் வணக்கமாக செய்ய வழக்கமாக செய்யக்கூடிய வழிபாடுகளை விட இபாதத்துகளை விட அதிகமான இபாதத்துகளை செய்தோம் வழக்கமாக ஈடுபடக்கூடிய சதக்காக்கள் தர்மங்களை விட அதிகமான சதக்காக்களின் தர்மங்களையும் இந்த ரமதானிலே வழங்கினோம் இப்படியெல்லாம் இருக்க நாம் செய்த அமல்கள் இந்த ரமதானிலே நாம் செய்த இபாதத்துகள் நாம் வழங்கிய சவக்கா தர்மங்கள் அல்லாவால் பரிபூர்ணமான முறையில் ஒப்புக்கொள்ளப்பட்டு அல்லாஹ் இதன் மூலமாக என்ன நன்மையை எப்படிப்பட்ட ஒரு நல்ல புனித நிலையை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த புனித நிலையையும் அந்த நன்மையையும் அடையக்கூடிய விதத்தில் அடையக்கூடிய தரத்தில் நம்முடைய அமல்களும் சதக்காகளும் இருந்தனவா என்று நம்மை நாமே சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கின்றோம் அன்பு சகோதரர்களே இந்த ரமதான் மாதத்திற்கு இவ்வளோ சிறப்பு வந்த காரணம் இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த மாதமாக இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் ஆக்கிய காரணம் இந்த மாதத்திலே அல்லாவுடைய அருள்மறை குரான் அருளப்பட்டது என்பதுதான் ஒரே காரணம் ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபிஹே குரான் இந்த ரமதான் மாதத்தில் தான் அல்லாவுடைய அருள்மறை குரான் இறக்கப்பட்டது அருளப்பட்டது அதனால் இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்பு என்று ரபுல் ஆலம் சொல்கின்றான் எம்பெருமானா சல்லல்லாஹ் வளைவ செல்லம் சொன்னார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன ஒரு நோன்பானுடைய அவருடைய வயிறு காலியாக இருப்பதனால் அதனால் ஒரு துர்நாற்றம் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாவிடத்திலே கஸ்தூரியின் வாடையை விட மிக உன்னதமானது என்றெல்லாம் நோன்பாளுடைய சிறப்பை எக்கச்சக்கமாக சொன்னார்கள் அது மட்டுமல்ல அல்லா ரபுல் ஆலமின் சொல்வதாக சொன்னார்கள் நான் ஒவ்வொரு அமல்களுக்கும் நான் கூலி வழங்குகின்றேன் என்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விவாதத்திற்கும் நான் கூலி வழங்குகின்றேன் ஆனால் அஸ்ஸவுமு லீ அன உஜிசாபிஹி நோன்பு என்பது முழுக்க முழுக்க எனக்காக செய்யப்படக்கூடிய காரியம் என்பதனால் அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகின்றேன் என்று அபுல் ஆலமி சொல்கின்றான் நோன்பு என்பது எனக்காக வைக்கப்படும் விவாதத்தை என்பதனால் அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகின்றேன் என்று அபுல் ஆலமி சொல்லும் அளவுக்கு இந்த ரமதானிலும் ரமதானில் வைக்கக்கூடிய நோன்புக்கும் இவ்வளவு மகத்துவங்களை சிறப்புகளை ரபுல் ஆலமின் வழங்கியது சகோதரர்களே இந்த ரமதான் மாதம் அல்லாவுடைய அருள்மறை குர்ஆன் இறங்கிய மாதம் என்ற ஒரே காரணத்தினால்தான் இரண்டால் ரமதான் நோன்பை தவிர நீங்கள் மற்ற மாதங்களிலே சாதாரண நஃபில் நோன்பு வைப்பீர்கள் எனால் மற்ற மாதங்களிலே சுண்ணத்தான நோன்புகள் வைப்பீர்கள் எனால் மற்ற மாதங்களிலே மற்ற மற்ற நோன்புகள் வைப்பீர்கள் எனால் அந்த நோன்புகளுக்கு பெருமானா சல்லல்லாத சமூகத்தை சிறப்புகளை சொல்லவில்லை நோன்பாளின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியோட உயர்ந்த வாடை என்பது ரமதான் நோன்புக்கு மட்டுமே குறிப்பாக சுரதாஸ்லாம் சொல்கிறார்கள் அதே மாதிரி அல்லா ரபுல்லாலின் நோன்பாளிகளுக்கு என்னென்ன சிறப்புகளை சொல்கின்றானோ அந்த சிறப்புகள் எல்லாமே ரமதான் மாதத்தை அடிப்படையாக வைத்திய ரபுல்லாலும் சொல்கின்றான் ஆகவே ரமலானுடைய நோன்புக்கும் ரமலானுடைய இபாதத்திற்கும் ரமலானுடைய நல்ல அமல்களுக்கும் இவ்வளவு அபரிமிதமான ரபுல் ஆலமின் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் இந்த மாதம் அருள்மறை குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதனால்தான் இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுடைய இந்த அருள்மறை குரானுக்கு இந்த மாதத்திலே நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நம்மை நாமே ஒவ்வொருத்தரும் நாம் மற்றவர்களை அலசி பார்க்க வேண்டியதில்லை மற்றவர்களை குறையை தேட வேண்டியதில்லை நம்மை நாமே உரசி பார்ப்போம் எனால் நம்மை நாமே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்வோமேனால் சுய பரிசோதனை செய்வோமேனால் இந்த அருள்மறை குரான் தானே இந்த ரமதானுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருப்பதாக ரபுல்லானு சொல்கின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லாஹத்தின் இந்த ரமதானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் சொன்னது இது குரான் இறங்கிய மாதம் என்பதனால் தானே இந்த குரான் இறங்கிய மாதத்திற்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தோம் இதற்கு எவ்வளோ மகத்துவம் கொடுத்தோம் எவ்வளோ நம்மிடத்தில் சிறப்பான முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று நம்மை நாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படி அருமை சகோதரர்களே அப்படி நாம் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்னால் இந்த அதுவும் அல்லாவுடைய அருள்மறை மாதத்தை அருள்மறை குரான் இறங்கிய இந்த புனித மாதத்திற்கு நாம் குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம் எனால் இந்த ரமதானிலே குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்போம் எனால் நாம் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அல்லாவுடைய அருள்மறை குரானுக்கு என்ன முக்கியத்துவமும் என்ன சிறப்பும் என்ன கண்ணியமும் கொடுத்தோமோ அந்த சிறப்பையும் அந்த கண்ணியத்தையும் இனி வரக்கூடிய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாவுடைய அருள்மறை குரானுக்கு நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன நாம் கொடுக்க வேண்டிய சிறப்புகள் என்ன அருமை சகோதரர்களே அல்லாவுடைய கட்டளைப்படியும் பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லாமுடைய சுண்ணத்துகள் படியும் வழிகாட்டுதல் படியும் அல்லாவுடைய அருள்மறை குரானுக்கு நாம் கொடுக்க வேண்டிய பட்டியலை கொடுக்க வேண்டிய மரியாதைகளை பட்டியலிடுவோம் எனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் எனால் ஒவ்வொரு படியாக பார்ப்போம் எனால் முதலில் நாம் அல்லாவுடைய குரானை தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம எத்தனை பேர் தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேர் ஓத கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் தினந்தோறும் ஓதி அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் சின்ன பிள்ளையில மதரசால ஓதும் போது ஏதோ ஒரு லெபைட்டை ஓதிருப்போம் அலிபு பே என்று தஜ்வீதம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அதையே இப்பொழுது முழுமையாக மறந்து போயிருப்போம் முழுமையாக மறந்து போயிருப்போம் அந்த அருள்மறை குரானை மறந்து போய்விட்ட குரானை மீண்டும் ஓத வேண்டுமே ஓத கற்றுக்கொள்ள வேண்டுமே அதை மறந்திருப்பதை மறுபடியும் உயிர்ப்பிப்போமே என்ற எண்ணமோ ஆசையோ நம்மில் பல பேருக்கு இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய துரதிருஷ்டமான சம்பவம் சகோதரர்களே ஏன்னா இன்றைக்கி ஒரு சர்வேயின் படி ஒரு நில ஒரு ஒரு புள்ளி விவரத்தின்படி உலகத்திலேயே குரான் ஓத தெரியாத மக்கள் குரானே அதனுடைய அரபி கூட ஓத தெரியாத மக்கள் அர்த்தம் புரியறது தர்ஜிமா புரியறது அதனுடைய விளக்கம் புரியுது அதெல்லாம் அடுத்த பிரச்சனை குரானை அதனுடைய அடிப்படை அரிச்சுவடி கூட அலிஃப் பா என்று ஓதக்கூடிய அந்த குரானுடைய அரபி வாசகங்களுக்கு வார்த்தைகளுக்கு கூட ஓத தெரியாத மக்கள் உலகிலேயே அதிகம் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் தான் உலகிலேயே அதாவது நான் அரபு மக்களை விட்டு விடுவோம் அவருடைய சொந்த பாஷையே அரபி பாஷை தாய்மொழி அரபி அவர்கள் கண்டிப்பாக ஓத தெரிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களிலும் பல பேர் அரபி கூட ஓத தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை அது வேறு விஷயம் மற்ற மற்ற நாடுகளிலே மற்ற மற்ற தாய்மொழியை கொண்டவர்கள் மற்ற மற்ற பாஷையை பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே குரான் ஓத தெரிந்தவர்கள் எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது சகோதரர்களே உலகத்திலேயே அந்த சர்வேயின் கணக்குப்படி குரான் ஓத தெரியாதவர்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் அதிகம் என்று சொல்லப்படுகின்றது அவ்வளோ வேதனையான உண்மை அல்லாவுடைய அருள்மறை குரானுடைய அடிப்படை அரபியை கூட ஓத கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை அதனுடைய ஆசை இல்லை இந்த ரமதானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததே அருள்மறை குரான் இறங்கியதனால் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஆனால் அந்த ரமதானை பற்றி அந்த ரமதானில் இறக்கிய குரானை பற்றி நாம் எந்த விதமான அக்கறையும் இல்லாதவர்களாக எந்த விதமான பொறுப்பும் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் ஆக முதலில் குறைஞ்சபட்சம் சகோதரர்களே பேசிக் அடிப்படையாக நாம் அல்லாவுடைய குரானை தஜ்வீதோடு ஓதவாது கற்றுக்கொள்ள வேண்டும் அது கூட இல்லை என்றால் நாம் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கோ நமக்குத்தான் குரான் அருளப்பட்டது என்று சொல்வதற்கோ குரான் கொடுக்கப்பட்ட குரானுக்கு சொந்தக்காரர் என்று சொல்வதற்கோ நமக்கு எந்த விதமான அருகதையும் இல்லாமல் போய்விடும் பெருமானா சல்லல்லா அழைத்து சொல்கிறார்கள் மறுமையிலே மறுமையிலே அல்லாவுடைய அடியானிடத்திலே அதிகமாக வழக்கு தொடுப்பதிலே தீவிரமாக இருப்பது அல்லாவுடைய குரான் தான் வழக்கு தொடுப்பதிலே அடியான் மீது வழக்கு தொடுப்பதிலே மிக தீவிரமாக இருப்பது குரான் தான் என்று பெருமானா சல்லல்லா அழைத்து சொன்னார்கள் அந்த அளவுக்கு இந்த குரானை இன்று நாம் மதிக்காமல் குரானுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் குரானு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் அந்த குரானை எந்த எல்லாம் கேவலப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு எல்லாம் குரானை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எப்படி கேவலப்படுத்துகின்றோம் குரானை வீட்டில் பட்டு துணியால் சுற்றி கைப்படாத இடத்துல வச்சிருவோம் அல்லது கண்படாத இடத்துல வச்சுருவோம் அந்த குரானை வீட்டில் ஒரு பழக்கத்துக்காக வேண்டி எதுக்காண்டி அல்லா குரான் இருக்கணும் பட்டு துணியால் சுற்றி வைக்கிறதுக்காண்டி அல்ல பறக்கத்துக்காக வேண்டிய அல்ல மாறாக அதை ஓதி ஓதி ஓதி எந்த வீட்டிலே குரான் பழைய குரானாக தாள்கள் கிழிந்து பக்கங்கள் அழுக்கேறி இருக்கின்றதோ அந்த வீட்டில்தான் குரான் கண்ணியப்படுத்தப்படுகின்றது அந்த வீட்டில் தான் அருள்மறை குரானுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது எந்த வீட்டிலே புத்தம் புதிய குரானாக அப்படியே பட்டு துணியால் சுற்றி உயர வைக்கப்பட்டு அது அப்படியே அங்கு இருப்பதினாலே பாலடைந்து போய் மக்கி போய் தாள்கள் பாழாகின்றதோ அந்த குரான் தான் அந்த வீடு தான் அது அல்லா அல்லாவுடைய அருள்மறை குரானை கேவலப்படுத்தக்கூடிய வீடுகள் அது அந்த குரானை எதுக்காண்டி இறக்குறோம் அந்த குரானை எதுக்காண்டி இறக்குறோம் அது எப்போ யார் வீட்லையாவது ஏதாவது மையத்தின்று வந்து விட்டால் அப்பொழுதுதான் அந்த குரானை இறக்கி தலைமாட்டில் உட்காந்து ஓதுறதுக்காண்டியோ மூத்தான பிறகு மூத்து வீட்டில் உட்காந்து ஓதுறதுக்காண்டியோ நாம் இந்த குரானை பயன்படுத்துவதன் மூலமாக அருமை சகோதரர்களே எப்படி ஒரு கதை சொல்வார்கள் பாரசீக மொழியிலே ஒரு அரசன் ஒரு ராஜாளி பறவை வளர்த்தானாம் பொதுவாக அரபுகள் ராஜாலி பறவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பார்கள் ராஜாலி பறவையை ரொம்ப கண்ணியமாக லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கி வளர்ப்பார்கள் அப்படி ஒரு அரசன் ராஜாலி பறவை வாங்கி வளர்த்தானாம் அந்த ராஜாலி பறவை ஒரு நாள் கூட்டை விட்டு வெளியேறி கொஞ்சம் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் என்று புறப்பட்ட போது அது ஏதோ ஒரு கிளவி வீட்டில் போய் விழுந்துச்சான் அந்த கிளவிக்கு ராஜாலி பறவை பற்றி ஒன்றும் தெரியாது அதனோட சிறப்பை பற்றி தெரியாது அவள் பார்த்து அந்த ரெக்கையை பார்த்தாலா இதனை இவ்வளோ அசிங்கமாக இருக்குது என்று ரெக்கையை வெட்டி விட்டால் அப்புறம் அதனுடைய அந்த அழகை பார்த்துருக்கிறாள் சுண்டை அது என்ன இப்படி கூர்மையாக அசிங்கமாக இருக்குது வளைஞ்சிக்கிட்டு அதை வெட்டிட்டா அதனுடைய காலை பார்த்துருக்கிறா கால் நகம்லாம் அசிங்கமாக இருந்து சொல்லி அவளும் வெட்டிட்டா கடைசியில் அந்த ராஜாலி பறவை என்பது ஒரு கோழி கொஞ்சோட கேவலமாக இருந்துச்சு பார்ப்பதற்கு பிறகு மன்னர் தேடி போய் அதை கண்டுபிடிக்கும் போது பார்த்தாராம் அந்த ராஜாலிபுரனை எப்படி பாசமாக வளர்த்தேன் இப்படி இந்த கிளவிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி அலங்கோலப்பட்டு போச்சே என்று வருத்தப்பட்டாராம் இது பாரசீகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு கவிதை அருமை சகோதரர்களே இது பல்வேறு படிப்பினைகள் இருந்தாலும் கூட இந்த கவிதை இந்த சம்பவம் இந்த கதையிலே நாம் இதில் பெற வேண்டிய படிப்பின் என்னவென்றால் ராஜாலி பறவை எப்படி கிழவி இடத்திலே மாட்டிக்கொண்டு அதனுடைய கண்ணியத்தையும் அதனுடைய அழகையும் கம்பீரத்தையும் இழந்ததோ அதுபோன்று அல்லாவுடைய குரான் இன்று நம்மிடத்தில் மாட்டிக்கொண்டு அதனுடைய கம்பீரத்தையும் கண்ணியத்தையும் இழந்து நிற்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான உண்மை கண்ணியப்படுத்துவதில்லை அல்லாடைய குரானை நாம் கண்ணியப்படுத்துவதில்லை அல்லாட குரானை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை அல்லாட குரானை நாம் தினந்தோறும் ஓத வேண்டும் தினந்தோறும் எடுத்து படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்வதில்லை ஏதோ அது ஒரு கடமைக்காக வேண்டியும் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காண்டியோ எப்படி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பைபிளோ இந்துக்களுக்கு ஒரு மற்ற வேத புத்தகமோ பகவத்கீதையோ அந்த மாதிரி நமக்கு ஒரு குரான் அல்லது அந்த குரான் எதற்கு பயன்படுத்தப்படுதா அது யாருக்கா ரெண்டு பேருக்கு சண்டை இதாக தகராறு குரான் எடுத்து சத்தியம் பண்ணு குரான் மேலே சத்தியம் பண்ணு இப்படி அல்லாவால் தடை செய்யப்பட்ட அந்த ஹராமை செய்வதற்காக தான் குரானை பயன்படுத்துகிறோம் அல்லாவை தவிர யார் மீது சத்தியம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் அல்லாவை தவிர யார் மீது சத்தியம் செய்வதை அல்லாஹ் குற்றம் என்று பாவமாக்கி விட்டான் அப்படிப்பட்ட பாவத்தை எதன் மீது நாம் நிறைவேற்றுகின்றோம் அல்லாட குரான் மேலே குரான் மேலே சத்தியம் பண்ணு குரான் மேலே கைவி சத்தியம் பண்ணு என்று அல்லாவுடைய குரானை சத்தியம் செய்வதற்காக வேண்டியும் அல்லது ஹத்தம் வீட்டில் ஓதுறதுக்காண்டியும் மூத்தானங்க தலைமாட்டில் உட்காந்து ஓதுறதுக்காண்டியும் அல்லாவுடைய குரானை பயன்படுத்தி நாம் கேவலப்படுத்துகிறோம் என்பதால் உண்மை சகோதரர்களே இதைத்தான் பெருமானா சல்லல்லா அழைத்து சொன்னார்கள் மறுமையிலே அல்லாவுடைய அடியார்களை விட அடியார்கள் மீது அதிகம் அதிகமாக வழக்கு தொடுப்பது இந்த குரான் தான் என்று சொன்னார்கள் ஆகவே முதலிலே நாம் குரானுக்கு செய்ய வேண்டிய மரியாதை இஸ்ஸத் என்னவென்றால் முதல் ஸ்டெப் முதல் படி பேசிக் அடிப்படையான விஷயம் அல்லாவுடைய குரானை தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்த ஸ்டெப் என்னவென்றால் எதை ஓதுகின்றோமோ குறைந்தபட்சம் விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் புரிவதற்கு தர்ஜிமாக்களை படிக்க வேண்டும் ஒரு சூறா ஓதுறோம் ஒரு பக்கம் ஓதுறோமா அந்த பக்கத்தில் தர்ஜிமா பார்க்கணும் அல்ல நம்ம என்ன சொல்கிறான் என்னதான் சொல்கிறான் ஏதோ அரபி தெரியாமல் தமிழ் தெரியாமல் அப்படியே பாராயணமாக ஓதிக்கிட்டு இருக்கிறோமே இதுல ரப்புலாலும் என்ன சொல்ல வருகிறான் என்று விளங்க கற்றுக்கொள்ள வேண்டும் புரிய கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம அதுக்கும் தயாராக இல்லை தர்ஜிமா பார்க்குற தயாராக இல்லை நம்மள இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்கடா அந்த ஆயிரம் பேரில் நான் அலுந்து சுறாவிலிருந்து ஆரம்பித்து சூரத்து நாஸ் வரைக்கும் கடைசி சுறா வரைக்கும் மொத்த குரானையும் தஜ்வீதோடு ஓதி தர்ஜிமாவோடு முடித்திருக்கிறேன் என்று சொன்னால் லட்சத்தில் ஒருவர் இருந்தால் பெரிய ஆச்சரியம் லட்சத்தில் ஒருவர் இருந்தால் நான் முழு குரானை முழுமையாக ஓதி அதனுடைய தர்ஜிமாய் படித்து முடித்து விட்டேன் என்று ஒரு சர்வே எடுப்போம் என்னால் லட்சத்தில் ஒருவர் இருந்தால் அது மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகின்றது அந்த அளவுக்கு அல்லாட குரானோடு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அதை பற்றி அக்கறையும் இல்லை அதை பற்றிய பொறுப்பும் இல்லை நம்முடைய எத்தனையோ காரியங்களுக்கு அற்பமான காரியங்களுக்கு சாதாரண சின்ன சின்ன காரியங்களுக்கு அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்கு அடுத்தவரை பற்றி ஃபித்னா பேசுவதற்கு அடுத்தவனை எப்படி கவுழ்க்கலாம் அடுத்தவனை எப்படி பழி வாங்கலாம் அடுத்தவன் எப்படி வந்து கேவலப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் என்பதற்கெல்லாம் நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தை அதில் ஒரு பகுதியை அல்லாவுடைய குரானுக்கு செலவழித்தால் கூட அருமை சகோதரர்களே அல்லாவுடைய குரானுடைய கடமை நிறைவேற்றியெல்லாம் ஆவோம் ஆனால் தீனுக்கும் பயன் இல்லாத துனியாவுக்கும் பயன் இல்லாத எத்தனையோ வீணான விஷயங்களிலே நாம் நேரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய அருள்மறை குரானை ஓதுவதற்கு நாம் எந்த முயற்சியுமே எடுப்பதில்லை ஆக நாம் எதை ஓதுகின்றோமோ அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் விளங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அடுத்தபடியாக எதை விளங்கினோமோ அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் எதை விளங்கினோமோ அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்ம விளங்காமல் ஓதி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றார் சகோதரர்களே எந்த குரானை நாம் ஓதுகின்றோமோ அந்த குரானே நம்மை சபிக்க ஆரம்பித்து விடும் பத்வாசிய ஆரம்பித்து விடும் பெருமானா சல்லல்லா அலசன் சொல்கிறாங்க ஒரு பொய்யன் பொய் சொல்வதே வழக்கமாக கொண்டவன் அவன் குரான் ஓதுகின்றான் குரானை புரிகின்றான் எப்படி புரிகின்றான் லானத்துல்லாஹி அலல் காதிவீன் பொய்யர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக அல்லது ஒரு அநீதம் இழைப்பவன் மற்றவர்கள் அநீதம் இழைப்பதே வளமையாக கொண்டவன் அவன் குரானை ஓதுகின்றான் லானத்துல்லாஹி அலல் வாலிமீன் அநியாயக்காரன் மீது அல்லாட சாபம் உண்டாகட்டுமாக அது படிக்கிறான் தனக்குத்தானே பத்வா செய்து கொள்கின்றான் ஒரு அநீதம் இழைப்பவன் அல்லாட குரானை படிக்கும் பொழுது எப்பொழுது அந்த அநீதத்திலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அந்த அநியாயத்திலிருந்து தன்னை தவிர்த்து கொள்ளவில்லையோ அவன் அல்லாட குரானை ஓதும் பொழுது தன்னைத்தானே சபிக்கின்றான் ஒரு பொய் சொல்லக்கூடிய வழமையுடையவன் ஒரு பொய்யன் எப்பொழுது அந்த பொய்யிலிருந்து விலகிக் கொள்ளவில்லையோ அவன் அல்லாட குரானை ஓதும் பொழுது அவன் தன்னைத்தானே சபிக்கின்றான் இதைத்தான் பெருமானா சல்லல்லா சொல்வார்கள் எத்தனையோ பேர் குரான் ஓதுவார்கள் ஆனால் அந்த குரானே அவர்களை சபித்துக் கொண்டிருக்கும் எப்பொழுது அந்த குரானுடைய கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அல்லாட உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை என்றால் ஆக மூன்றாவது கட்டம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் முதல்ல தஜ்வீதோடு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது எதை ஓதுகின்றோமோ அதை விளங்க கற்றுக்கொள்ள வேண்டும் மூன்றாவது எதை விளங்கினோமோ அதை அமல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவதாக நாம் எதை ஓதி விளங்கி அமல் செய்தோமோ அதை மற்றவர்களுக்கு மற்ற எடுத்து சொல்ல வேண்டும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் கொடுக்க வேண்டும் விளங்க தெரியாதவர்களுக்கு விளங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களை தூண்ட வேண்டும் நீங்கள் குரான் ஓதுங்க குரானை படியுங்க குரானை விளங்குங்க படி அமல் செய்யுங்க என்று நாம் மற்றவர்கள் தூண்ட வேண்டும் அருமை சகோதரர்களே குரானுக்கு நாம் செய்ய வேண்டியது நான்கு கடமைகள் தஜ்வீடோது முதலில் ஓதுவது ஓதுவதை விளங்குவது விளங்குவதை அமல் செய்வது அமல் செய்வதை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவது அமல் செய்யும்படி மற்றவர்கள் தூண்டுவது இந்த நான்கு கடமைகளும் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் மூலமாக நமக்கு குரானுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக சொல்லித் தருகின்றான் இந்த ரமதான் மாதத்திலே நாம் செய்த அமல்கள் நாம் செய்த இபாதத்துகள் இந்த ரமதானிலே நாம் மேற்கொண்ட நல்ல வணக்கங்கள் இதெல்லாம் பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்றால் நாம் இந்த ரமதானிலே குரானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம் ஏனென்றால் இந்த ரமதானுக்கு சிறப்பே குரான் இறங்கியதனால் தான் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மாதத்தில் குரான் இறங்கியதனால்தான் தான் இந்த மாதத்திற்கே சிறப்பு அது எந்த இரவில் இறங்கியதோ அந்த இரவுக்கு எவ்வளோ சிறப்பு ஹைரமின் அல்ஃபி ஷஹர் ஆயிரம் மாதங்களிடம் மேலான இரவு ஏன் குரான் இறங்கிச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி குரான் செய்த ஒரே காரணத்துக்காண்டி தனசல் மலாய்க்கத்து ஒரு ரூஹோ மலக்குமார்களும் ரூஹல் குதுஸ் என்ற ரூஹல் அமீன் என்ற ஜிப்ரி அலை சலாத்து அவர்களும் வானத்திலிருந்து பூமிக்கு சாறை சாரையாக இறங்குகிறார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் சாரை சாரையாக இறங்குகிறார்கள் பெருமானா சல்லல்லா சொன்னாங்க யார் அந்த குரான் இறங்கிய லேலத்தில் கதருடைய ஐந்து இரவுகளிலும் லேலத்தில் கதருடைய ஐந்து இரவுகளிலும் யார் வெளுத்திருந்து இபா செய்கிறார்களோ அவரிடத்தில் மலக்குமாரிலிருந்து முசாஃபா செய்கிறார்கள் அலமதுல்லா நான்கு இரவுகள் நாம் அமல் செய்தோம் நான்கு இரவு அமல் செய்தோம் ஐந்தாவது லெழுத்தல் கதிர் இன்ஷா அல்லா இன்றைய இரவு வர இருக்கின்றது பெருமான அல்லா ரபுல்லாலும் சொல்கின்றான் இந்த மலக்குமார்கள் வருகை மலக்குமார்கள் போவதும் வருவதும் நடக்கூடிய இந்த போக்குவரத்து மூமிங்களுக்கு முசாஃபா செய்யக்கூடிய இந்த நிலை இது எதுவரை நினைக்கிறது ஹத்தா மத்தலாயில் ஃபஜர் ஃபஜர் உதயமாகும் வரை சகர் நேரம் முடியும் வரை மலக்குமார்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் ரபுல்லாலும் சொல்கின்றான் இந்த இவ்வளவு மகத்துவமான சிறப்பு இந்த லேலத்தில் கதிர் என்ற ஆயிரம் மாதங்களை விட மேலான இந்த இரவுக்கு கிடைத்து எதனால் இந்த இரவிலே அல்லாவுடைய குரான் அருளப்பட்டதால் அவ அல்லாவுடைய குரான் அருளப்பட்ட அந்த இரவுக்கு மகத்துவம் அந்த இரவு இருக்கக்கூடிய கடைசி பத்து நாட்களுடைய ஒற்றைப்படை இரவுக்கு மகத்துவம் அந்த ஒற்றைப்படை இரவுகள் இருக்கக்கூடிய புனித ரமதானுக்கே மகத்துவம் எல்லாம் எதனால் அல்லாவுடைய அருள்மறை குரானினால் அந்த குரானுடைய மகத்துவம் தெரியாம தான் இன்று இடத்தில் அகப்பட்ட ராஜாலி பறவையை போன்று குரான் நம்மிடத்தில் அகப்பட்டு கொண்டு மாட்டி திக் தவித்துக் கொண்டிருக்கின்றது நாம் அதை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற பெயரிலே கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய குரானை ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே நாம் இந்த ரமதானிலே ஒரு உறுதியாக இருப்போம் நாளையிலிருந்து இன்ஷா அல்லா இந்த ரமதானிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவோம் ஏனென்றால் பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் ரமதானுடைய நோக்கம் என்னவென்றால் ஒவ்வொரு ரமதானிலும் இடத்துல நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் நம்மளை நாற்பது வருஷம் நோன்பு வச்சவங்க இருப்போம் ஐம்பது வருஷம் நோம்பு வச்சவங்க இருப்போம் அறுபது வருஷம் நோன்பு வச்சவங்க இருப்போம் ஆனால் நாம் யோசிக்க வேண்டும் அறுபது ரமதானை கடந்து விட்டோம் ஐம்பது ரமதானை கடந்து விட்டோம் நாற்பது ரமதானை கடந்து விட்டோம் முப்பது ரமதானை கடந்து விட்டோம் இருபது ரமதானை கடந்து விட்டோம் இத்தனை ரமதானை கடந்தும் நம்மிடத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது நம்மிடத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது நம்முடைய ஈமானில் நம்முடைய தக்குவாவில் நம்முடைய இறை அச்சத்தில் அல்லாஹ் மீது பக்தியில் மருமையின் மீது ஆசையில் சத்திய சகாபாக்கள் வாழ்ந்ததை போன்று புனியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையில் விளைவில் நம்மிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு நல்ல மாற்றம் எந்த மாற்றமே இல்லை என்றால் சகோதரர்களே ரமதானுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தோம் ரமதானுக்கு பிறகும் அப்படி தான் இருக்கும் இடையில ஏதோ ரமதானில் அல்லாஹ் ஏமாத்துறதுக்கான கொஞ்சம் அல்லா எல்லாம் தொழுதுகிட்டு இருந்தோம் என்று இருப்போமினால் இத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் விரும்புவதில்லை இத்தகைய நிலையை பெருமானா சல்லல்லாஸ் நம்ம கற்றுத்தரவில்லை ஒவ்வொரு ரமதானிலும் நம்முடைய ஈமானில் நம்முடைய தக்குவாவில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இல்லை ஒரு அஞ்சு ரமதானுக்கு முன்னாடி என்ற இன்னென்ன செயல்கள் இருந்துச்சு அலகம்தில்ல இப்போ அந்த கெட்ட பாவங்கள் இல்லை அஞ்சு ரமதானுக்கு முன்னாடி அல்ல ரெண்டு ரமதானுக்கு முன்னாடி என்கிட்ட இன்ன பாவங்கள் இருந்துச்சு அலமதுல்லா இந்த ரமதானோட அந்த பாவங்களை ஒழிச்சிட்டேன் அல்ல இந்த ரெண்டு ரமதானுக்கு முன்னாடி போன ரமதானுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த இபாதத்து இல்லாமல் இருந்துச்சு அலமதுல்லா இந்த இபாதத்தை வளமையாக்கி கொண்டேன் அல்ல இந்த ஃபரல் இல்லாமல் இருந்துச்சு அந்த ஃபரலை நடைமுறைப்படுத்தி விட்டேன் இந்த சுண்ணத்து இல்லாமல் இருந்துச்சு அந்த சுண்ணத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டேன் என்று நமக்குள் நம்முடைய தக்வாவில் நம்முடைய அமல்களில் நம்முடைய இபாதத்துகளில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குமேனால் ஒரு சின்ன உயர்வு ஏற்பட்டிருக்குமேனால் அருமை சகோதரர்களே இந்த ரமதான் நம்முடைய வெற்றிக்குரிய ரமதான் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் எந்த மாற்றம் இல்லை ரமதானுக்கு முன்னாடி அப்படித்தான் இருந்தோம் ரமதானுக்கு பின்னாடி அப்படித்தான் இருக்க போகிறோம் ஏதா இனி வந்து அடுத்த ரமதானை பார்த்துக்கலாம் என்று இருந்தால் நம்முடைய பசியினாலோ நம்முடைய தாகத்தினாலோ ரப்புல் ஆலமிற்கு எந்த பலனும் இல்லை பெருமானா செல்லான்னு சொல்கிறாங்க யார் ரமதான் நோன்பு வைத்து அந்த ரமதானின் நோன்பின் காரணமாக அவருடைய பாவங்கள் ஒழியவில்லையோ ரமதான் நோன்பின் காரணமாக அவருடைய பொய் ஒழியவில்லையோ ரமதான் நோன்பின் காரணமாக பொய்யான இவ காரியங்கள் கெட்ட காரியங்கள் அடுத்து ஒழியவில்லையோ அவருடைய பசியினால தாகத்தினாலோ அல்லாவுக்கு எந்த பலனும் இல்லை ஆக அன்புக்குரியவர்களே ரமதானுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாம் இந்த நிலையை சிறுதிக்கு பார்ப்போம் சிந்தித்து பார்ப்போம் இனி வரக்கூடிய வாழ்க்கையில் ரமதானில் என்ன இபாகத்துகளை செய்தோமோ என்ன நல்ல அமல்களை செய்தோமோ இதை நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு நடைமுறைப்படுவதற்கு உறுதியேற்போம் அடுத்தபடியாக ரமதான் என்பது சகோதரர்களே நமக்கு ஒரு பயிற்சி காலம்தான் ரமதானில் மட்டும் இபாதை செஞ்சோம் ரமதானில் மட்டும் அமல் செஞ்சோம் அதுக்கப்புறம் இழுத்து மூடிட்டோம் எந்த பிரயோஜனம் இல்லை ரமதான் என்பது ஒரு பயிற்சி காலம் ஒரு பயிற்சி பீரியடில் ட்ரைனிங் பீரியடில் ஒருத்தர் நல்ல முறையில் ட்ரைனிங் எடுத்துவிட்டு அந்த பீரியட் முடிந்த பிறகு எடுத்த ட்ரைனிங்கை இம்ப்ளிமெண்ட் செய்தால்தான் எடுத்த பயிற்சியை நடைமுறைப்படுத்தினால்தான் அவர் எடுத்த பயிற்சிக்கு பிரயோஜனம் அவர் எடுத்த ட்ரைனிங்கு பிரயோஜனம் ட்ரெயினில் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தார் நல்ல ட்ரைனிங் எடுத்தார் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்தார் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தார் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக அப்ரோச் பண்ணார் எல்லாமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணார் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டார் அதற்கு பிறகு ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நடைமுறைப்படுத்தாமல் தூக்கி மொழியில் தூக்கி போட்டாருண்டா அவர் எடுத்த பயிற்சினால் யாருக்கு பிரயோஜனம் அவருக்கே பிரயோஜனம் இல்லை மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை அது போன்று ரமதான் என்பது சகோதரர்களே நம்முடைய ட்ரைனிங் பீரியட் இது இது இபாதத்திலே பிரியட் அல்ல இபாதத்திற்கான ட்ரைனிங் பீரியட் பயிற்சி நேரம் இந்த பயிற்சி காலத்தில் இந்த ட்ரைனிங் பீரியடில் நம்முடைய இபாதத்தில் சரியான முறையில் எப்படி அமைத்தோமோ எப்படி பயிற்சி எடுத்தோமோ அந்த பயிற்சியை நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால பெருமானா சல்லல்லா அலசம் அவர்கள் ரமதான மாதத்தில் மட்டும் அட்டுழியம் இழைக்கக்கூடிய சைத்தானை கட்டி போடுறான்னு சொல்கிற அல்லாஹ் செய்யலான்னு சொன்னாங்க அட்டுழியம் செய்யக்கூடிய சைத்தானை அல்லா ரபுல்லாலுமே சங்கிலியால் கட்டி போட்டான் ரமதான மாதத்தில் ஏன் தன்னுடைய அடியார்கள் ட்ரைனிங்கில் இருக்கிறாங்க தங்கள் ஐடியார்கள் பயிற்சியில் இருக்கிறாங்க இந்த ட்ரைனிங் பீரியடில் அவனுக்கு சைத்தானுடைய எந்த விதமான இடையூறும் வந்துடக்கூடாது சைத்தானுடைய எந்த விதமான திங்க் வந்துடக்கூடாது என்பதற்காக ரபுல் ஆலமீன் நம்முடைய பயிற்சி முழுமை பெறும் வரை இந்த சைத்தானை கட்டி போட்டு விடுகின்றான் ஆ பயிற்சி முழுமை பெற்ற பிறகு ஏற்படக்கூடிய இடையூறுகள் இன்னல்கள் டிஸ்டர்புகள் அனைத்தையும் மீறி அந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்துபவன் தான் உண்மையான பயிற்சி பெற்றவன் உண்மையான பயிற்சியாளன் அந்த ரீதியில் சகோதரர்களே நாம் எடுத்த ரமதானிலே எடுத்த பயிற்சியை ரமதானிலே செய்த முயற்சிகளை வாழ்க்கை முழுவதும் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம் இந்த நிலையிலே நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் உலகம் முழுவதிலும் அப்பப்போது நமக்கு செய்திகள் வருகின்றன அங்கே முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் இங்கே முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்கள் இங்கே முஸ்லீம்கள் ரமதான் மாதத்தில் இஃப்தாருக்கு வழி இல்லாமல் தடமாறி கொண்டிருக்கிறார்கள் சகர் செய்வதற்கு வழி இல்லை என்று நாம் அவ்வப்போது கேள்விப்படுகின்றோம் இது வருடத்திற்கு ஒரு முறையாவது இது போன்ற சம்பவங்களை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் குறிப்பாக தற்போது பர்மாவிலே முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படக்கூடிய அவலநிலை கொத்து கொத்தாக கொலை செய்யப்படுகிறார்கள் பச்சிலம் குழந்தைகள் அப்படியே கழுத்தில் வைத்து வெட்டி சுத்த சின்ன பின்னப்படுத்தப்படுகிறார்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் எதற்காக உன்னுடைய இஸ்லாத்தை விட்டு வெளியேறி எங்களுடைய புத்த மதத்தில் சேர்ந்து கொள் என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறி எங்களுடைய புத்த மதத்தில் சேர்ந்து கொள் என்று புத்திஸ்டுகள் சத்தம் சரணம் கச்சாமி என்பது புத்தருடைய அடிப்படை சத்தம் சரணம் கச்சாமி என்பது அமைதி இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கொலைவெறி இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சாந்தமாக இருக்க என்பது புத்தருடைய போதனை ஆனால் அந்த போதனை இப்பொழுது ரத்தம் யுத்தம் கச்சாமி என்பதை போன்று ரத்தமாகவும் யுத்தமாகவும் ஆக்கி குறிப்பாக அப்பாவி முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொலை செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை பர்மாவில் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதோடைய மோசம் என்னவென்றால் இந்த செய்தி வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது என்று பர் பர்மாவுடைய மீடியாக்களும் சரி மற்ற உலகத்தில் மற்ற மீடியாக்களும் சரி இந்த செய்தியை வெளியிலே விடாமல் இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கின்றன இது பர்மாவில் வெளிநாட்டில் நடக்கிறது என்றால் உள்நாட்டில் நடப்பது அஸ்ஸாமிலே முஸ்லிம்கள் போடோ என்ற தீவிரவாதிகளால் போடோ என்ற பழங்குடி தீவிரவாதிகளால் முஸ்லீம்கள் தினம் தினம் செத்து சாதி சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு இராணுவத்தை அனுப்பிட்டோங்கிறாங்க மிலிட்ரி அனுப்பிட்டோன்றாங்க ஆனால் தினமும் இன்று வரை நேற்று வரை முஸ்லீம்கள் கொல்லப்படுவதும் வீடுகள் எரிக்கப்படுவதும் அவருடைய ஒட்டுமொத்த மக்களும் அப்படியே வந்து அகதிகள் முகாம்களிலே தங்க வைக்கப்படுவதும் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை சகோதரர்களே இப்படிப்பட்ட நேரத்தில் எதிரிகள் ஒரு பக்கம் திட்டமிட்டு முஸ்லீம்களை கொன்றாலும் கூட நம்மிடத்தில் கூடிய பலகீனம் என்ன என்று நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மிடத்தில் கூடிய பலகீனம் என்ன அந்த பாதிக்கப்படும் முஸ்லீம்கள் உண்மையிலே முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களுக்கு அல்லா அபுல்லாலையும் நற்கொலி வழங்க வேண்டும் அவன் தரப்பிலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் உதவி செய்ய வேண்டிய நாம் அந்த மக்களுடைய ஈமானுடைய தரமும் அமல்களுடைய தரமும் எந்த அளவுக்கு இருக்கு என்று பார்ப்போம் எனால் மிக மிக தர குறைவாக இருப்பதில் எந்த சந்தேகம் இல்லை பாதிக்கப்படும் மக்கள் முஸ்லீம் மக்கள் தான் நம்முடைய சகோதரர்கள் தான் அவர்கள் ஏழைகள் தான் சாப்பாடு வழி இல்லாதவர்கள் தான் கஷ்டப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய அமல்களை இபாதத்திலையும் பார்ப்போம் எப்படி அவருடைய பணம் பற்றாக்குறையாக ஏழ்மையாக இருக்கின்றதோ அதே போன்ற அவருடைய இபாதத்துகளும் ஏழ்மையாகத்தான் இருக்கிறது அவருடைய ஈமான பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னோட சகோதரர்களே நாம் நம்முடைய ஈமானையும் நம்முடைய தக்வாவையும் நம்முடைய இரையச்சத்தையும் அதிகப்படுத்தி நல்ல நிலையிலே வைத்துக் கொள்வோமினால் நமக்கும் அல்லாவுக்கும் உள்ள தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வோமினால் அருமை சகோதரர்களே எதிரிகள் தாக்க வரும்பொழுது ஒன்று நம்முடைய படைபலத்தால் நம்முடைய ஆயுத பலத்தால் நம்முடைய முயற்சியால் நம்முடைய தற்காப்பினால் தாக்க முடியும் என்றாலும் கூட அல்லாவுடைய உதவி இல்லாமல் ஒருபோதும் எதிரிகளுடைய எதிர்ப்பை நம்மால் தாக்க முடியாது சமாளிக்க முடியாது நாம் எதிர்நோக்க முடியாது அப்போ அல்லாவுடைய உதவி வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானும் நம்முடைய தக்குவாவும் நம்முடைய அமாலை சாலிஹாவும் பரிபூர்ணமான முறையில் இருந்தால்தான் அல்லாவுடைய உதவியை முழுமையாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே அன்புக்குரியவர்களே பாதிக்கப்படக்கூடிய பர்மா முஸ்லீம்களுக்காக நாம் துவா செய்வோம் அஸ்ஸாம் மக்களுக்காக துவா செய்வோம் அங்கு கொல்லப்பட்ட முஸ்லீம்களுக்கு ரபுல் ஆலமீன் ஷஹாதத்திரி அந்தஸ்தை கொடுப்பதற்காக துவா செய்வோம் புனித ரமதானிலே அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சஹருக்கு வழி இல்லாமல் இஃப்தாருக்கு வழி இல்லாமல் நோம்புக்கு வழி இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காண்டி துவா செய்வோம் அதே நேரத்தில் பர்மாவிலே உயிருக்கு பயந்து லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் புத்திஸ்டுகளாக மாறிவிட்டார்கள் புத்த மதத்திற்கு மாறிவிட்டார்கள் என்ற செய்தி நெருப்பாய் வந்து நம்ம உள்ளத்தில் பாயும் பொழுது ரபுல் ஆலமிடத்தில் அவரோட ஈமானோட உறுதிக்காக வேண்டி துவா செய்வோம் அதே நேரத்தில் சகோதரர்களே நம்முடைய அமல்களை நம்முடைய விபாகத்துகளை ஏதோ ரமதானம் நிறுத்தி விடாமல் ரமதானுக்கு பிறகு அல்லாவுடைய குரானை ஓதுவதாக இருக்கட்டும் நடைமுறைப்படுத்துவதாக இருக்கட்டும் தொழுவதாக இருக்கட்டும் அல்லாவுடைய பள்ளியோடு உள்ள தொடர்பாக இருக்கட்டும் மற்ற மற்ற இன்ன பிற இருக்கட்டும் சதக்காக்களாக இருக்கட்டும் தர்மங்களாக இருக்கட்டும் இதை ரமதானோடு நிறுத்தி விடாமல் ரமதானுக்கு பிறகும் நாம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்திவிட்டு அதோடு சேர்த்து அல்லாவிடத்தில் இந்த மக்களுக்கு துவா செய்யும் பொழுதுதான் அந்த துவா அல்லாவிடத்தில் கபுலாகும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை வல்ல ரபுல் ஆலமின் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வானாக ரமதானிலே எடுத்த பயிற்சியை ரமதானிலே மேற்கொண்ட முயற்சியை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம்மை ஆக்கியருள்வானாக பாதிக்கப்பட்ட பர்மா மக்களுக்கும் அஸ்ஸாம் மக்களுக்கும் ரபுல் ஆலமின் தன் தரப்பிலிருந்து உதவி செய்வானாக அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய துவாக்கள் ரபுல் ஆலம் கபுல் செய்வானாக அந்த மக்களுடைய ஈமானையும் தக்குவாவையும் ரபுல் ஆலம் உறுதியாக்கி வைப்பானாக வாஹ்ரதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தலா வரகாத்தூ